بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا அத்தியாயம் அந்நசர் மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் மூன்று அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வந்துவிடும் போது மேலும் நபியே அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் திரள் திரளாக நுழைவதை நீர் காணும் போது நீர் உம் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்பவனாக இருக்கின்றான்